திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் தென் திருமுல்லை வாயு திருச்சிற்றம்பலம் துளிமண்டி உண்டு நிறம் வந்த கண்டன் நடமன்னும் துன்னு சுடரோன் ஒளிமண்டியும்பர் உலகங்கடந்த உமை பங்கனிங்கள் அரனூ களிமண்டு சோலை கழனி கலந்த கமலங்கள் தங்கு மதுவில் தெளிமண்டியுண்டு சிறைவண்டு பாடு திருமுல்லை வாயில் இதுவே பருவத்தில் வந்து பயனூற்ற பண்பன் அயனை படைத்த பரமன் அறவத் தொடங்க அவை கட்டி எங்கும் அரவிக்க நின்ற அறநூர் உருவத்தின் மீக்க ஒளிர் சங்கொடி பே அவை மோத மோத வெறுவி தெருவத்தில் வந்து செழுமூத்தலை கொள் திருமுல்லை வாயில் இதுவே வாராதனாடன் வருவார்த்தம் வில்லென் உருமெல்கினாலும் உருகில் ஆராத இன்பன் அகலாத அன்பன் அருள்மேவி நின்ற அறநூர் பேராத ஜோதி பிரியாத மார்பின் அலர்மேவு பேதை பிரியாள் தீராத காதல் நெதிரேற நீடு திருமுல்லை வாயில் இதுவே ஒன்றொன்றொடொன்றும் ஒரு நான்கொடைந்தும் இருமூன்றொடேழு முடனாய் அன்றின்றொடென்றும் அறிவானவர்க்கு அறியாமை நின்ற அறநூர் குன்றொன்றொடொன்று குலையொன்றொடொன்று கொடியொன்றொடொன்று குழுமி சென்றொன்றொடொன்று செறிவால் நிறைந்த திருமுல்லை வாயில் இதுவே கொம்பன்னமின் இடையாளோர் கூரன் விடை நாளுமேறு குழகன் நம்பென்னை மண்பன் மறைநாவன் வானின் மதியேறு சென்னி அரனூ அம்பன்ன ஒண்கண் அவராடரங்கின் கோபுரங்களழகார் செம்பொன்ன செவ்வி தருமாடம் நீடு திருமுல்லை வாயில் இதுவே ஊனேறுவேலின் ஒரு வேறு கண்ணீம் ஒளியேறு கொண்ட ஒருவன் ஆனேரதேரி அழகேறு நீரன் அறநேறு பூணும் அறநூர் மானேறு கொல்லை மகிலேறி வந்து குயிலேறு சோலை மருவி தேனேறு மாவின் வளமேறியாடு திருமுல்லை வாயில் இதுவே நெஞ்சார நீடு நினைவாரை மூடு வினை தேய நின்ற நிமலன் அஞ்சாடு சென்னி அறவாடு கையன் அனலாடு மேனி அரனூர் மஞ்சாறு மாட மனை தோறுமையம் உளதென்று வைகி வரினோ செஞ்சாலி நெல்லின் வளர் கொள் திருமுல்லை வாயில் இதுவே வரை வந்தெடுத்த வலிவாளர கண் முடிபத்து மிற்று நெறிய உரை வந்த பொன்னின் உருவந்தமேனி உமை பங்கர் எங்கள் அறநூர் வரை வந்த சந்தோடு அகிலுந்தி வந்து மிளிர்கின்ற பொன்னி வடபால் திரை வந்து வந்து செறி தேரலோடு திருமுல்லை வாயில் இதுவே மேலோடி நீடு விளையாடல் மேவ விரிநூலன் வேத முதல்வன் பாலோடு மேனி கரியானு முன்னி அவர் தேட நின்ற பரனூ காலாடு நீல மலர் துன்றி நின்ற கதிரேறு சென்னல் வயலீர் சேலோடு வாழை குதி கொள்ள மல்கு திருமுல்லை வாயில் இதுவே பனைமல்கு திண்கை மதமாவுரீத்த பரமன்ன நம்பன் அடியே நினைவன்ன சிந்தை அடையாத தேரர் அமண்மாய நின்ற அரணூர் வனமல்கு கைதை வகுளங்களெங்கும் முகுளங்களெங்கு நெறிய சினை மல்கு புன்னை திகழ்வாசனாறு திருமுல்லை வாயில் இதுவே அணி கொண்ட கோதை அவள் நன்று மேத்த அருள் செய்த எந்தை மறுபார் திணி கொண்ட மூன்று புறமேதவில்தி திருமுல்லை வாயில் இதன் மேல் தனி கொண்ட சிந்தை அவர் காழிஞான மிகுபந்தன் ஒண்ட மிழ்களின் அணி கொண்ட பத்தும் இசைப்பாடு பக்தர் அகல்வானமாழ்வர் மிகவே சுவாமி முல்லைவனநாதர் அம்பாள் கோதையம்மை திருச்சிற்றம்பலம்